لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد نسوق المجرمين إلى جهنم وردة وقال النبي صلى الله عليه وسلم کلیمتانی خفیفتانی علی اللسان ثقیلتانی فی المیزان حبیبتانی الی الرحمن سبحان اللہ و بحمدہ سبحان اللہ العظیم او کما کالا لگی صلاة والسلام صدق اللہ مولانا العظیم و صدق رسولہ النبی الكریم و نحن علی ذالک من الشاہدین و الشاکرین புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்லஷானகு உரித்தாகுக எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபெண்கள் தபத்தாபெண்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு மறுமை நாளின் அமளி துமளிகள் என்று ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லா ஜல்ல ஷானகுத்தாலா மறுமை நாளையிலே யாருக்கு வெற்றியை கொடுக்கிறான் யாருக்கு நரகத்தை கொடுக்கிறான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அஸ்ரத்து அஸ்னாஃபின் மின் உம்மத்தி லா யதுகுனூல் ஜன்னா இல்லா மன் தாப் ஒரு பத்து பார்ட்டியினர் இருக்கிறார்கள் இவர்கள் நரகத்திற்கு தான் செல்லுவார்கள் தௌபா மட்டும் செய்யவில்லை என்றால் தௌபா செய்தால் சொர்க்கத்திற்கு செல்லலாம் இல்லை என்றால் இவர்கள் நரகத்திற்குத்தான் செல்லுவார்கள் என்று ஹூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு சொன்னார்கள் சஹாபாக்களுக்கே புரியாத பாஷையிலே பெருமானார் பேசுகிறார்கள் பத்து பேர்களை சொல்லுகிறார்கள் அல் கன்னா உல் ஜியூஃப் அல் கத்தா அத் தபூப் அத் தயூஸ் சாஹிபுல் கர்தபா சாஹிபுல் கூபா அல் உத்துல் அல் ஜனீம் அல் ஆக் என்றார்கள் சகாபாக்கள் கேட்கிறார்கள் நாயகமே அரபியிலேயே பிறந்து அரபு குலத்திலேயே வளர்ந்து வாழ்ந்தவர்கள் நாயகமே மல் கண்ணா கண்ணா என்றால் என்ன நாயகமே இந்த வார்த்தைக்கு எங்களுக்கு விளக்கமே புரியலையே நாயகமே என்கிற பொழுது பெருமானார் செல்லல்லாக அழைவு செல்ல வேண்டவர்கள் சொன்னார்கள் அல்லது எம் சி பைனல் உமரா உமராக்களோடு அவர் அழிந்து கொண்டிருப்பார் கெட்ட ஆட்சியாளர்களோடு பின்னால் இவனுடைய பொய்களுக்கெல்லாம் எல்லாம் இவன் உறுதுணையாக இருப்பான் இவன் ஒரு காலமும் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது பெருமானாரிடத்தில் அடுத்து கேட்டார்கள் ஜியூஃப் என்றால் என்ன நாயகமே அந்நபாஷ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொன்னார்கள் கஃபன் துணி கஃபன் துணியை கூட திருடி விற்பான் எல்லாம் சமீப காலத்தில் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த ஊழல் செய்யக்கூடியவர்கள் கபரோடு சம்பந்தப்பட்ட ஊழல்களை செய்யக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழைய முடியாது என்றார்கள் பெருமானார் செல்லல்லாக வழிவு வஸல்லம் அடுத்து கேட்கிறார்கள் சகாபாக்கள் கத்தாக் என்றால் என்ன நாயகமே என்கிற பொழுது அண்ணம்மாம் கோல் சொல்லி திரியக்கூடியவன் இங்கிருப்பதை அங்கும் அங்கிருப்பதை இங்கும் சொல்லி திரியக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நுழையவே முடியாது அடுத்து கேட்கிறார்கள் அந்த பூ என்றால் என்ன நாயகமே யூஜிமா உஃபி பைத்தின் அல் ஃபதயாத்தில் ஃபுஜூர் இன்றைக்கு அதிகமாக நடக்கிறது சில பெண்களை ஓர் இடத்திலே ஒன்று சேர்க்கப்படும் எதற்காக பாவமான காரியங்களுக்காக ஒன்று சேர்க்கப்படும் கிளப்புகள் டிஸ்கோத்தி முறைகள் இன்றைக்கு சாதாரணமாக ஐடி துறைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது டேட்டியோ கலாச்சாரங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது எந்த இடத்திலே பெண்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு பாவமான காரியங்கள் நடக்கிறதோ அப்படி நடத்துபவர்கள் அதிலே ஈடுபடக்கூடியவர்கள் யாரும் சொர்க்கத்திலே நுழைய முடியாது பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள் பெருமானார் இடத்திலே கேட்கிறார்கள் பத் குடுஸ் என்றால் என்ன நாயகமே என்கிற பொழுது லா யுகாரு ஃபி தன்னுடைய மனைவி இடத்திலே இன்னொருவன் இருப்பான் ஆனால் இவனுக்கு ரோஷம் வராது இவனுக்கு ரோஷம் வராது இப்படிப்பட்ட சமுதாயம் இருப்பார்கள் இவர்களும் சொர்க்கத்திலே நுழைய முடியாது அடுத்தும் பெருமானா செல்லல்லா ஒளி வசனத்திடத்தில் கேட்கிறார்கள் சாஹிபுல் அர்த்தவா என்றால் என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது எழுதி வித்தபிள் பாட்டு வாத்தியம் அடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு காலமும் சொர்க்கத்திலே நுழைய முடியாது இடத்திலே மீண்டும் கேட்கிறார்கள் சாஹிபுல் கூ வாகனத்துல வச்சு ஓட்டுற பத்து சக்கர வாகனத்துல வச்சு ஓட்டுற படாத வாரியங்களை படுத்துகிறாய் நடக்கிறாய் ஓடுகிறாய் மிதிக்கிறாய் பல அட்டூழியங்களை என் மீது செய்கிறாய் ஒரு நாள் என்கிட்ட வந்துதான் ஆகணும் தாசியாலா மகரி இது முதலுக்கு மேலே நீ பாவம் செய்கிறாய் பூமிக்கு தெரியாம பாவம் செய்ய முடியுமா என் முதலுக்கு மேலே நீ பாவம் செய்கிறாய் பத்தனி என் வயிற்றுக்கு வருவாய் எப்படி வேதனை செய்யப்படுவாய் தெரியுமா பெருமானார் செல்லல்லாஹு செல்ல வந்தவர்கள் தன்னுடைய அன்பு மகள் ஜெயினப் அலி அல்லாஹு தாலா விடுகிறார்கள் அடக்கம் செய்துவிட்டு பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லத்தை நபி தோழர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த செவத்த மேனி அஸ்வராக மஞ்சளாக மாறிவிடுகிறது பெருமானார் செல்லல்லாஹு செல்ல வந்தவர்களை பார்த்து நவித்தோழர்கள் தோழர்கள் கேட்கிறார்கள் நாயகமே செவத்த மேனியாக இருக்கிற மேனி திடீரென்று மஞ்சளாகி விட்டது அதற்கு எந்த காரணம் நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானாரினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் கொப்ப கொப்பளிக்க ஆரம்பிக்கிறது நாயகமே உங்கள் மகள் அல்லவா நாயகமே உங்கள் மகளை அடக்கி இருக்கிறீர்கள் எந்த பாவமும் செய்யாத மகளை அடக்கி இருக்கிறீர்கள் நாயகமே தன்னுடைய பணி தன்னுடைய பணியை முழுமையாக செய்த கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்த அந்த பெண்மணியை அடக்கி இருக்கிறீர்கள் நாயகமே ஆனாலும் உங்களுடைய முகமெல்லாம் மஞ்சளித்திருக்கிறது என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது பெருமானார் செல்லல்லாக அழைவு செல்லம் என்றவர்கள் சொன்னார்கள் என் மகளை வைத்து பெருமானாரினுடைய கண்கள் நம்முடைய கண்களை போன்ற கண்கள் அல்ல கவருக்கு உள்ளே நடப்பதையும் பெருமானார் காண முடியும் விண்ணுக்கு மேலே நடப்பதையும் பெருமானாரால் காண சொன்னார்கள் என் மகளை கபருக்குள்ளே வைக்கிற பொழுது அந்த கபரு நெருக்குவதை நான் பார்த்தேன் என் அன்பு மகளை நெருக்கி ஒரு விழா இன்னொரு விழாவோடு சேருவதை நான் பார்க்கிறேன் பார்த்தால் என்னால் தாங்க முடியுமா முகமெல்லாம் மஞ்சளித்து விட்டது அதற்கு பிறகு பெருமானார் இடத்தே பெருமானார் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் விடத்திலே கையேந்தினேன் அல்லாஹ் எனக்காக அந்த வேதனையை லேசாக்கினான் என்று ஹூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு செல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் நாம் எம்மாத்திரம் என்பதை அறிந்து கொள்ள கடமைப்பட்டு நாம் செய்கிற பாவங்களுக்கு நாம் செய்கிற பாவங்களுக்கு இந்த கவர் சும்மா இருக்குமா அதைத்தான் இந்த கவர் சொல்லி காட்டுகிறது நீ என்னுடைய லகரிலே முதுகிலே பாவம் செய்து கொண்டிருக்கிறாய் ஒரு நாள் வருவாய் நீ அதாவு கொடுக்கப்படுவாய் அதோடு நிறுத்தவில்லை அடுத்த வார்த்தையை அந்த கவர் ஒவ்வொரு நாளும் அறிக்கையாக சொல்லிக் கொடுக்கிறது ஹுமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலிவசல்லம் சொல்லுகிறார்கள் தல்ஹக்வாலா லஹரி என்னுடைய முதுகுக்கு மேலே சிரித்து சிரித்து மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் அழகாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை ரிவாயத்தை செய்கிறார்கள் கபரு சொல்லுகிறது தக்தாலி அலா லஹ்ரி என் முதுகுக்கு மேலே நீ அடுத்தவர்களை ஏமாற்றி ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் வதுதில்லு ஃபீ கபரி என் கபருக்குள்ளே நீ வந்ததற்கு பிறகு உன்னை நான் எப்படியெல்லாம் கேவலப்படுத்துவேன் பார் கபரு சொல்கிறது வதஜ்மஉல் மால அலா லஹ்ரி என் முதுகுக்கு மேலே பொருளாதாரத்தை ஈட்டுகிறேன் என்று சொல்லி எப்படியும் பொருளாதாரத்தை நீ ஈட்டுகிறாய் ஆனால் என் வயிற்றுக்குள்ளே நீ கவலைப்படுவாய் கைசேதம் அடைவாய் என்று சொல்லி காட்டுகிறது வத்தாக்குலில் ஹராம அலாலகிரி என்னுடைய முதுகுக்கு மேலே சாதாரணமாக நீ ஹராமை சாப்பிடுகிறாயா தாக்குலுக்கு தீதானு பத்னி என்னுடைய வயிற்றுக்குள்ளே புழுக்கள் என் வயிற்றுக்குள்ளே புழுக்குகள் புழுக்கள் பாம்புகள் தேள்கள் நட்டுவாக்கலிகள் போன்ற ஏராளமான சாதனங்கள் உண்டு நீ ஹராமை சாப்பிட்டால் உன்னை நான் பாடுபடுத்தி விடுவேன் உன்னை நான் பாடுபடுத்தி விடுவேன் பெருமானார் சொன்னார்களே அங்கே இருக்க இருக்கிற ஒரே ஒரு பாம்பு கபரில் இருக்கிற ஒரே ஒரு பாம்பு ஒருவனை ஒரு கொட்டு கொட்டினால் எழுபது முழம் கீழே செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும் ஒரு மூச்சு பூமிக்கு மேலே விட்டால் ஒரு பொருட்கள் ஒரு பூண்டுகள் கூட முளைக்காது என்றார்களே பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்ல வேண்டவர்கள் கபறு விடுகிற அறிக்கையை என்றைக்காவது நான் கவலையோடு நாம் பார்த்திருக்கிறோமா ஹூமான் நபிகள் கோமான் செல்லல்லாக அழிவு செல்லும் விடவில்லை அடுத்தும் அந்த கபரினுடைய வாசகத்தை சொல்லி காட்டுகிறார்கள் தம்சி மஷ்ரூரன் அலாலகிரி என்னுடைய முதுகு நூறுக்கு மேலே சந்தோஷமாக ஆடம்பர நிகழ்ச்சிகளிலே வேடிக்கை நிகழ்ச்சிகளிலே மசுரூராக நீ சந்தோஷமாக கலந்து கொள்ளுகிறாய் ஆனால் ஒரு நாள் என்னுடைய கபருக்குள்ளே வருகிற பொழுது தக்கவு என்னுடைய வயிற்றுக்குள்ளே நீ கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தம்சி என் முதுகுக்கு மேலே சூரிய பிரகாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் வெளி என் வயிற்றுக்குள்ளே வருகிற பொழுது இருள் சூழ்ந்திருக்கும் உன்னை காப்பாற்றுவதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள் இல்லாத இருட்டிலே நீ மாட்டிக்கொள்ளுவாய் தம்சி அலல் மஜாமி அலாலகிரி என்னுடைய முதுகிலே வாடுகிற பொழுது கூட்டம் கூட்டமாக வாடுகிறீர்கள் மொத்தம் மொத்தமாக வாடுகிறீர்கள் சேர்ந்து வாழுகிறீர்கள் குடும்பத்தோடு வாழுகிறீர்கள் ஆனால் நீ கவருக்கு வருகிற பொழுது தக்க நீ நிகழ்வாய் வகிதன் பத்னி என் வயிற்றிலே தனியாக இருக்க வேண்டும் உன்னை நான் கவனித்துக் கொள்ளுகிறேன் என்று கவுரு ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறதே என்றைக்காவது கவலைப்பட்டதுண்டா இந்த சமுதாயம் நாம் என்ன உமரை போன்றவர்களா உமரே ஃபாரூக் அலி அல்லாஹுத்தாலா தான் சொல்லுவார்களா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் வாழ்க்கையை எடுத்துச் சொல்லுகிற பொழுது உமர் அலி அல்லாஹுத்தலா சொன்னார்களா நாயகமே கவருல முன்கர் நக்கீர் என்ற மணக்குமார்கள் கேள்வி கேட்க வருவார்கள் நாயகமே அப்படி கேள்வி கேட்க வருகிற பொழுது அல்லாஹ் எனக்கு அறிவை கொடுப்பானான்னு கேட்கிறாங்க அல்லாஹ் எனக்கு அறிவை கொடுப்பானா கண்டிப்பாக அல்லாஹ் அறிவை கொடுப்பான் அப்படியானால் முன்கர் நக்கீர் என்னிடத்திலே தப்பிக்க முடியாது நாயகமே அல்லாஹ் அக்களை கொடுத்துட்டான்னா முன்கர் நக்கீர் என்னிடத்திலே தப்பிக்க முடியாது நாயகமே அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் ஆனால் மலக்குமார்கள் இருக்கிறாங்களே நான் கேட்கிற கேள்வி அவங்களால சொல்ல முடியாது அல்ல என்ன சொல்லி விட்டானோ அதை மட்டும்தான் செய்ய முடியும் என் கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது நாயகமே என்று பெருமானார் செலல்லா ஒளிவ செலவிடத்திலே சொல்லுகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு கல்வி திறனோடு அவர்கள் இருந்திருக்க வேண்டும் ஆனா நமக்கு ஒரு பெரிய கைசேதம் என்னவென்றால் அல்ல கொஸ்டினை நம்ம கையிலேயே கொடுத்துட்டு கேள்விக்கு பதில் ஆன்சர் எல்லாமே கொடுத்துட்டு அதுலயும் பாஸ் பண்ணாத சமுதாயமாகத்தான் இருக்கிறோம் பிளஸ் டூல கொஸ்டினை கையில கொடுத்து பதிலையும் கையில கொடுத்துட்டாக்கா யாராவது இருநூறு மார்க் வாங்காம இருப்பானா ஆனால் கபருக்குள்ளே மூன்று கேள்விகள் கேட்கப்படும் பெருமானார் சொல்லிக் கொடுத்து விட்டார்கள் ஒமன் ரப்புக்கே ஒமா தீனுக்கே ஒமன் நபியுக்க எல்லாம் கேட்கப்படும் அதற்கு பதிலை நீங்கள் வாழ்க்கையிலே தயார் செய்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் கொடுத்தும் கூட இந்த சமுதாயம் உறங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் இதை விட மோசமான சமுதாயம் ஒன்று உலகத்தில் இருக்க முடியுமா அந்த கபரினுடைய வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கையா எண்ணி பார்க்கிறோம் ஹூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அழிவு வஸல்லம் நபர்கள் சொன்னார்கள் வழக்குமார்கள் வருவார்கள் எப்படி வருவார்கள் முன்கர் நக்கீர் என்று சொன்னால் மலக்கானி அசரக்காணி நீல நிற கண்களை கொண்ட வழக்குமார்கள் வருவார்கள் கெட்ட செயல்களை செய்தவர்களிடத்திலே அவர்கள் நிற்பார்கள் நல்லவர்களாக இருந்தால் கேள்வி கேட்கிற பொழுது சட்டென்று பதில் சொல்லுவார்கள் அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய வாயிலை திறந்து வைக்கப்படும் சொர்க்கத்தினுடைய காற்றுகளும் சொர்க்கத்தினுடைய ஞாபத்துக்களையும் இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் ஆனால் கெட்டவர்களாக இருந்தால் அவர்கள் கேள்வி கேட்பார்கள் மர்ரப்புக்க என்று கேட்கிற பொழுது இப்படியே வாசகம் வரும் தெரியாதே தெரியாதே தெரியாதவனாகவே வாழ்ந்து விட்டேனே அமாதீனுக்கே உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கிற பொழுது ஒரு நல்ல மார்க்கத்தில பிறந்து அந்த மார்க்கத்தை கூட அறியாமல் நான் வாழ்ந்து விட்டேனே நான் வாழ்ந்து விட்டேனே அவன் நபியுக்கு உன்னுடைய நபி யார் என்று கேட்கிற பொழுது எனக்கு தெரியாதே தெரியாதே என்று அழுவான் கதறுவான் கத்துவான் ஆனாலும் கூட அவர்களிடத்தில் இருக்கிற மிஸ்ருபா தண்டாயுதம் இந்த டிவிஎஸ் வண்டியில போட்டிருப்பானுங்க ஒரு தண்டாயுதத்தை தூக்கிட்டு போற மாதிரி அந்த தண்டாயுதத்தை வைத்து அடிப்பார்கள் அந்த வேதனையை அலறுவதை பார்த்து உலகத்தில் இருக்கிற மனு ஜின்னை தவிர மற்றவர்கள் எல்லாம் உணர்வார்கள் துடிப்பார்கள் அழுவார்கள் சில இடங்கள்ல இந்த மாடுகள் ஆடுகள் எல்லாம் கபரஸ்தான்ல மேய்ந்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று விரண்டு ஓடும் பார்க்கலாம் கபரினுடைய வேதனையை அவைகளால் கூட தாங்கிக் கொள்ள முடியாது என்றால் இன்றைக்கு சமுதாயம் எப்படி இருக்கிறார்கள் கவர் இருக்கிறது அதில் நன்மை தீமை இருக்கிறது வேதனை இருக்கிறது பெருமானார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் எல்லாம் தெரிந்தும் இந்த சமுதாயம் இன்றைக்கு நன்மையை விட்டு தூரமாக சென்று கொண்டே இருக்கிறது கலாச்சார சீரழிவு அழிந்து கொண்டே இருக்கிறது அன்புக்குரியவர்களே கபரினுடைய வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு அதமலை இஸ்லாம் காலத்திலிருந்து கியாமத்து நாள் வரைக்கும் கபரினுடைய வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கும் அதுவரை நல்லவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய வாடைகள் நியமத்துக்கள் வந்து கொண்டிருக்கும் கெட்டவர்களுக்கு நரகத்தினுடைய வாடைகள் நரகத்தினுடைய எல்லா அமளிகமளிகளும் நடந்து கொண்டே இருக்கும் இதற்கு பிறகு இஸ்ராஃபில் அலிகி சலாத் வசலாம் என்னவர்கள் சூர் ஊதுவார்கள் சூர் ஊதப்படும் இந்த சூர் ஊதப்படுகிற பொழுது எப்பொழுதுமே அவர்கள் தயாராக இருப்பார்கள் அரிசியை நோக்கி அந்த குழலை வைத்துக் கொண்டு சூர் என்றால் குழல் அதை வைத்துக் கொண்டு தயாராக இருப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிற பொழுது மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமும் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லையே என்று கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு மலக்குகளையும் நான் சிரிச்சு பார்த்ததே இல்லையே என்று கேட்கிற பொழுது அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம் பெருமானார் இடத்துல என்றைக்கு நரகம் படைக்கப்பட்டதோ அன்றிலிருந்து அவர்கள் சிரிப்பை மறந்து விட்டார்கள் அந்த நரகத்தில் நம்மை இறைவன் போட்டு விட்டால் என்ன செய்வது என்ற பயத்திலே அதிலிருந்து அவர்கள் சிரித்ததே இல்லை மலர்ச்சிகளுக்கு அல்லாகுவாள் படைக்கப்பட்டு உயர்ந்தவர்களாக ஆக்கப்பட்டு சிறந்த வழக்குகளுக்கே நான்கு பேர் சிறந்த வழக்குகள் அவர்களுக்கே நரகத்தினுடைய பயம் என்றால் நாம் எம்மாத்திரம் நரகத்தை பற்றி பயந்திருக்கிறோமா சூர் ஊதப்படும் உலகத்தில் இருக்கிற எல்லாம் அழிந்து போகும் குரான் அம்மையத்து சாலுனுடைய தர்ஜுமாவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் படியுங்கள் காரணம் அதுல ஏராளமான வறுமை நாளை பற்றிய சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும் இத உன் ஃபதரத் வைதல் உன் தசர வைதல் பிஹாரு குஜிரன் வைதல் குபூர் எல்லாம் நல்லா வரிசையா சொல்லிட்டு இருக்கா வானங்கள் எல்லாம் பிளந்து விழுந்து விழுந்து விடும் பூமிகள் எல்லாம் கீழே இருப்பதை எல்லாம் மேலே தள்ள ஆரம்பித்து விடும் அந்த மலைகள் கடல்கள் எல்லாம் கொப்பளித்து வந்துவிடும் எல்லாம் அழிந்து விடும் அல்லாஹ் குர்ஆனிலே நிறைய வசனங்களிலே சொல்லி காட்டுவான் சூர் ஊதப்பட்டால் உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அழிந்து போகும் அத்தனையும் அழிந்து போகும் ஏன் மலக்குகளிலும் இல்லாம அல்லா அல்லா நாடிய சிலர்களை தவிர எல்லாம் அழிந்து போவார்கள் எல்லா பொருட்களும் சூறால் அழிந்து போகும் அழிந்து நாற்பது ஆண்டுகள் நிசப்தமாக இருக்கும் எதுவுமே இருக்காது ஹரிசுகள் ஒரு நாற்பது ஆண்டுகள் எதுவுமே இருக்காது சூருதப்பட்டு எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் இஸ்ராஃபில் அலி அழிக்கப்பட்டு விடுவார்கள் மீக்காயில் அலி அழிக்கப்பட்டு விடுவார்கள் ஜிப்ரஹீலும் அழிக்கப்பட்டு விடுவார்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டு இரண்டாவது சூரிலே எல்லாத்துக்கும் ஹயாத்தை கொடுக்கப்படும் நமக்கு எப்படி ஹயாத்தை கொடுக்கப்படுகிறதோ அதை போன்று மலக்குகளுக்கும் ஹயாத்தை கொடுக்கப்படும் அப்படி எழுகிற மனுஷர் இரண்டாவது சூரியில் எழுவார்கள் அல்லவா இந்த எழுவதற்கு பெயர் தான் மஹ்ஷர் இப்படி எழுகிற பொழுது ஒரு பதினோரு கூட்டத்தார்கள் வித்தியாசமாக எழுப்பப்படுவார்கள் ஹதீஸ் நூட்களிலே பெருமானா செல்லாஹு அழிவ அலைவசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் பதினோரு கூட்டத்தார்கள் வித்தியாசமாக நரகத்துக்கு போய் அவங்க தண்டனை கொடுக்கிறது இல்ல இங்கிருந்து எழுப்பப்படுகிற பொழுதே வித்தியாசமாக எழுப்பப்படுவார்கள் யோமல் கியாமத்தி அம்மா எல்லாம் குரான்லயே சொல்லுகிறான் அவன் குருடாக எழுப்பப்படுவான் எழுப்பப்படும் போதே எந்த நாள் மஸ்டர் மைதானத்தில் அங்க போய் கண்ணாடி கடைக்கு போய் கண்ணாடி ஓட முடியுமா தேட முடியுமா யோசர் யோமல் கியாமத்தி அம்மா கியாமத்து நாளையிலே அம்மாவாக எழுப்பப்படுவான் நாயகமே யார் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று கேட்கிற பொழுது பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் விளக்கம் சொல்கிறார்கள் எவன் உலகத்திலே வட்டி வாங்கினானோ வட்டி கொடுத்தானோ நாளை மறுமையிலே யாரையும் அவன் பார்க்க முடியாது குருடனாக இருப்பான் கண் தெரியாதவனாக இருப்பான் பெருமான குரான் அல்லாஹ் இன்னொரு இடத்துல அழகாக சொல்லி காட்டுகிறான் இந்த வட்டி வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே வட்டி கொடுக்கக்கூடிய இன்னல்லதீன அம்மாளல் அம்வாலல் யத்தாமா துல்மா எத்தீம்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லுவான் அதை போன்று வட்டி வாங்கக்கூடியவர்களை சொல்லுகிற பொழுது கமா எக்கும் உள்ளது இல்லா எத்தகத்தப் இல்லா எத்தகப்பத்து ஷைத்தான் மினல் மஸ் சைத்தான் முடிச்சா எப்படி இருக்கும் சைத்தான் முடிச்சா இந்த ஏறுவாடிக்கெல்லாம் போனவங்களுக்கு தெரியும் அவன் அவன் நிலையில இருக்க மாட்டான் உருளுவான் பெருளுவான் ஆடுவான் கத்துவான் இந்த நிலையில் எழுப்பப்படுவான் நாளை மறுமையிலே மறுமையில ஒருத்தன் பைத்தியக்காரனா இருந்தா எப்படி இருக்கும் இந்த உலகத்திலேயே பைத்தியக்காரர்களை பார்ப்பதற்கு ஆள் கிடையாது மறு உலகத்திலே பைத்தியம் பிடித்து அலைந்தால் அதை விட கை செய்தும் நிரந்தரமான உலகம் காலிதீன பீகாபதா நிரந்தரமாக இருக்கிற உலகத்திலே பைத்தியம் பிடித்து அலையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்றால் அது யாருக்கு பெருமானார் சொன்னார்கள் யார் வட்டியை வாங்குகிறார்களோ கொடுக்கிறார்களோ அடுத்து எத்தீங்களுடைய பொருளை சாப்பிட்டவன் எப்படி எழுப்பப்படுவான் மஹ்ஷர்ல கபரில் இருந்து சூர் உதப்பட்டு எழுப்பப்படுகிற பொழுதே அவன் எப்படி எழுப்பப்படுவான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அவனுடைய வாயிலிருந்து நெருப்பு கங்கிகள் பறந்து கொண்டே இருக்கும் இன்னல்லதீன யாக்குலூன ரிபா இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா ظلما இன்னமா ياكلون ஃபீ بطونهم நாரா எத்தீமினுடைய பொருளை சாப்பிடுறவன் பொருளை சாப்பிடல அல்லாஹ் சொல்றான் இன்னமா யக்குனூன ஃபீ புத்தூனிகும் நாரா அவர்கள் நெருப்பை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவை நெருப்பை சாப்பிடுறான் அப்ப வயிற்றிலிருந்து எழுப்பப்படுகிற பொழுது நெருப்பை கக்கிக் கொண்டே எழுப்பப்படுவான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது பார்ட்டிக்கு உதாரணம் காட்டுகிறார்கள் மூன்றாவது பெருமானார் செல்லல்லா அலைஹி வஸல்லம் ஒரு சமுதாயத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள் குர்ஆனை மனனம் செய்து மறந்து விடுகிறார்களே அல் குரானினுடைய ஒரு சூரா அல்லது முழு குர்ஆனை மனனம் செய்து மறந்து விடுகிறார்களே இவர்கள் எழுப்பப்படுவார்கள் எல்கா யோமயுல்கா வஹுவ அஜ்தம் கை வெட்டப்பட்டவர்களாக நொண்டிகளாக எழுப்பப்படுவார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆன் எவ்வளவு ஆற்றல் வெட்ட குர்ஆன் வரலாறுகளை பார்க்கிறோம் சமீபத்தில் ஒரு குத்துபா வந்திருக்கிறது குத்துபத்தை துல்ஃபிகா ரொம்ப அழகான குத்துபா உலமாக்களுக்கு தேவையான குத்துபா நூல் அதிலே அப்துல் பாசித் காரி அப்துல் பாசித் இடத்திலே போய் கேட்கிறார்கள் நீங்கள் உலக புகழ் பெற்ற காரி உங்களுடைய குரல் ஒழிக்காத இடமே இல்லை அவ்வளவு பெரிய காரியாக இருக்கிறீர்கள் ஏதாவது ஒரு அதிசயம் குரானால் உங்களுக்கு நடந்திருக்கிறதா ஏதாவது ஒரு அதிசயம் நடந்திருக்கிறதா என்று கேட்கிற பொழுது காரி அப்துல் பாசி சொன்னார் ஒரு அதிசயம் அல்ல ஒரு நூறு அதிசயத்தை என்னால் சொல்ல முடியும் ஆனால் ஒரே ஒரு அதிசயத்தை நான் சொல்லுகிறேன் நாசிருத்தீன் என்ற அமைச்சர் என்னை ரஷ்ய நாட்டுக்கு அழைத்து சென்றார் ரஷ்யாவில் எல்லாமே கம்யூனிசம் ரஷ்ய நாட்டுக்கு அழைத்து சென்றார் அழைத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய மந்திரிகளை எல்லாம் பார்த்து பேசிவிட்டு இவர் சிறந்த குரல் வளம் படைத்தவர் உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஓதி காட்டுவார் என்று சொல்லுகிற பொழுது அந்த பாஷை புரியாது எங்களுக்கு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இருந்த போதிலும் கூட இவர் ஓதுவதில் ஒரு இனிமை இருக்கிறது ஓதி காட்டுவார் என்று சொல்ல அனுமதியும் கொடுக்கப்படுகிறது ஓதி காட்டுகிறார் அமைச்சர்கள் ரஷ்ய அமைச்சர்களுக்கு ஓதி காட்டப்படுகிறது என்னவென்றே தெரியாது ஆனாலும் கண்களில் இருந்து கண்ணீர் கண்ணீர் வருகிறது இது அல் குரானின் ஆற்றல் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது அதிலே மூன்று அமைச்சர்கள் அவர் ஓதி முடித்ததற்கு பிறகு கரத்தை பற்றி இஸ்லாத்தை தழுவினார்கள் என்ற வரலாற்றை குறிக்கிறார்கள் இது குரானின் ஆற்றல் இந்த குரான ஒருத்தர் மனநம் செஞ்சு மறந்துட்டார்னா நாளை மறுமை நாளையில எழுப்பப்படுகிற பொழுதே நரகத்தில் அல்ல எழுப்பப்படுகிற பொழுதே அவர் அஜிதமாக எழுப்பப்படுவார் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசல்லும் அடுத்தவர்களையும் அறிமுகப்படுத்தி பேசுகிறார்கள் ஒரு மனிதர் வியாபாரம் செய்வார் அந்த வியாபார ஒப்பந்தம் செய்து அதை முறித்து விடுவார் வியாபாரத்தை பூர்த்தியாக்க மாட்டார் ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே இவர்களும் நாளை மறுமையிலே எழுப்பப்படுகிற பொழுது அஜிதமாக கையில்லாதவர்களாக ஒரு கை வெட்டப்பட்டவர்களாக எழுப்பப்படுவார்கள் கோமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அழிவு செல்லவன் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஐந்தாவதாக ஒருவரை பெருமானார் அறிமுகப்படுத்தி காட்டுகிறார்கள் இந்த உலகத்தில் எவன் பெருமையோடு வாழ்கிறானோ மமதையோடு வாழ்கிறானோ என்ன போல யாருமே கிடையாது என்று யார் வாழ்கிறார்களோ அல் முத்தக்கபிரூனையும் பெருனையும் அமல்கியாமா கண்ணம்லா எறும்புகளை போன்று எழுப்பப்படுவார்கள் இங்க உலகத்துல ஆஹா ஓஹோன்னு இருக்கிறாளே நாளை மறுமையிலே எழுப்பப்படுகிற பொழுது எறும்பு அலிவு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார்கள் அடுத்த ஒரு சமுதாயத்தை பெருமானார் சல்லல்லாஹு அழிவு வஸல்லம் பேசுகிறார்கள் துன்யாவுக்காக அலைஹி வஸல்லம் என்பவர்கள் என்று சொன்னால் எண்ணி பார்க்க வேண்டும் அடுத்தும் பெருமானார் வறுமை நாளையிலே சிலர்கள் எழுப்பப்படும் போறவங்க வர்றவங்க எல்லாம் அவன் மூஞ்சில காரி காரி துப்பிட்டு போவாங்க போறவர்கள் வர்றவர்கள் அது மாஸ்டர் மைதானத்துல எவ்வளவு வேகமான ஓட்டம் இருக்கும் எவ்வளவு வேகமான ஓட்டம் இருக்கும் உலகத்திலேயே பெரிய டிராபிக் எது இருக்கிறதோ அதை விட அதிகமான டிராபிக் மாஸ்டரில் இருக்கும் துப்பிக்கொண்டே ஓடுவார்களாம் யார் என்று கேட்கிற பொழுது எவன் கிபிலாவின் திசையை பார்த்து துப்புகிறானோ அவனுக்கு இந்த தண்டனை என்று சொன்னால் நாம் அதை பற்றி என்றைக்காவது கண்டிருக்கிறோமா கவலைப்பட்டிருக்கிறோமா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்தும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள் நாளை மறுமை நாளையிலே ஒருவனை எழுப்பப்படும் அவனுக்கு ரெண்டு முகங்கள் இருக்கும் ரெண்டுமே நெருப்பாலான முகங்கள் இருக்கும் இவன் யார் தெரியுமா இவன் தான் துல்லிசானைன் இரட்டை நாக்குள்ளவன் இங்கு ஒண்ண பேசுவான் அங்க ஒண்ண பேசுவான் இங்கு ஒண்ண பேசுவான் அங்கு ஒண்ண பேசுவான் இவர்கள் இரட்டை நாக்குள்ளவர்களாக எழுப்பப்படுகிற பொழுது எழுப்பப்படுவார்கள் நாளை மறுமையிலே இன்னொருவர் எழுப்பப்படுவார் அவரை பற்றி பெருமானார் அறிமுகப்படுத்துகிறார்கள் ரெண்டு மனைவி இருக்கும் அவருக்கு ரெண்டு மனைவியில ஒரு மனைவியோட சேர்ந்து இன்னொரு மனைவியை கண்டுக்காம விட்டுருவான் நாளைக்கு மறுமையில வருகும்போது எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க இவன் ஒத்த மனைவிக்கு கட்டுப்பட்டவன் இன்னொரு பெண்ணை விட்டவன் என்று காரணம் கை கீழே போய் நொண்டி நொண்டி வந்து கொண்டிருப்பான் சிக்குகு சாக்கின் ஒரு பக்கம் இறங்கிக்கும் ஒரு பக்கம் ஏறிக்கும் இப்படி நாளை மறுமையிலே எழுப்பப்படுவான் என்று சொல்லிவிட்டு பெருமானார் கடைசியாக பதினொன்னாவதாக ஒருவரை அறிமுகப்படுத்துகிறார்கள் அல் ஹம்மாசூன் இவர்கள் நாளை மறுமையிலே எழுப்பப்படுகிற பொழுது சூரத்தில் நாயகராக எழுப்பப்படுவார்கள் யார் கோல் சொல்லி தெரிந்தவர்கள் அடுத்தவர்களின் குறைகளை அவன் என்ன குறை செஞ்சான் அவன் எப்படி குறை செய்யறான் குறைய மட்டும் எடுத்து எடுத்து நல்ல தன்மைகளை பார்க்காம அல்லாவினுடைய ஆதத்து வளமை நல்லதை மட்டும் பார்ப்பான் நீ ஒரு நன்மை செஞ்சா பத்து தர்றேன் நீ ஒரு தீமை செஞ்சா உனக்கு ஒண்ணுதாப்பா தீமையை பார்க்கிற பழக்கம் அல்லாக்கு கிடையாது நன்மையை மட்டும் பார்ப்பான் ஆனா இந்த கோல் சொல்லி தெரியக்கூடியவன் அந்த குறைய ஆய்வு செய்யக்கூடிய இந்த மனிதர்கள் இருக்கிறாங்களே குறைய மட்டும் தான் பார்ப்பான் ஒருத்தர் இன்னொருத்தர் அறிமுகப்படுத்தும் போது இந்த அங்க ஒரு தப்பு செஞ்சானே என்றுதான் அறிமுகப்படுத்துவான் இவர்கள் நாளை மறுமையிலே யுஹ்ஷரூன சூரத்தில் கிலாப் நாய்களின் தோட்டத்தில் எழுப்பப்படுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் மஹ்ஷரிலே எழுப்பப்படுகிற பொழுது இந்த நிலை அதற்கு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஹ்ஷரை பற்றி உரிக்கிற பொழுது சொல்லி காட்டுகிறார்கள் மஹ்ஷர் மைதானத்திலே மூன்று பார்ட்டிகள் இருப்பார்களாம் ருக்வான் வாகனத்திலே செல்லக்கூடியவர்களும் இருப்பார்கள் மாஷின் நடந்து செல்லக்கூடியவர்களும் இருப்பார்கள் அலா உஜூகியும் தங்களுடைய முகத்திலே செல்லக்கூடியவர்களும் இருப்பார்கள் தலைக்கீழே கால் மேலே நடந்து கொண்டிருப்பார்கள் சகாபாக்கள் கேட்கிறார்கள் நபிய நாயகமே இது சாத்தியமா நாயகமே எப்படி நடப்பார்கள் நாயகமே என்கிற பொழுது காலால் நடக்க வைத்த அல்லா முகத்தாலும் நடக்க வைக்க முடியும் என்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹ் அலைவசல்லாம் காலால் நடக்க வைத்த அல்லாவுக்கு மோட்டால் நடக்க வைக்க முடியாதா நல்லவர்கள் வாகனத்திலே தாங்கள் செய்திருக்கிற அமல்களை பொறுத்து வாகனத்திலே செல்வார்கள் குறைவாக அமல் செய்யக்கூடியவர்கள் நடந்து செல்வார்கள் ஒன்றுமே அமல் செய்யாமல் உலகத்திலே வாழ்க்கையை கழித்தார்களே ஒன்றுமே செய்யாமல் வாழ்ந்தார்களே இவர்கள் மறுமையிலே எழுப்பப்படுகிற பொழுது தலைகீழாக எழுப்பப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் ஹுஃபாத்தன் நுகரார் பெருமானார் சொல்லுவார்கள் அன்றைக்கு மாசர் மைதானத்தில் யாருக்கு செருப்பு இருக்காது இன்னைக்கு பெரிய பெரிய பாட்டா கடையில போய் பத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு சுவை அணியக்கூடியவர்கள் எல்லாம் அன்னைக்கு சாதாரணமாக இருப்பார்கள் ஆடைகள் இருக்காது எதுவும் இருக்காது பெருமானாரை பார்த்து கேட்கிறார்கள் நாயகமே அடுத்தவர்கள் குறைகளை பார்த்து விட மாட்டார்களா அடுத்தவர்களுடைய அவுரத்துகளை பார்த்து விட மாட்டார்களா என்கிற பொழுது பெருமானார் ஓதி காட்டுகிறார்கள் என்ற வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அழிவு வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள் அன்னைக்கு அத்தா அம்மா எல்லாருமே சகோதரர்கள் விஷயங்கள் எல்லாம் அவங்கவுங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் நம்மளை பார்த்தா போதுமே நம்மளை பார்த்தா போதுமே தகப்பனை பார்க்க நேரம் இருக்காது தன்னுடைய குழந்தையை பார்க்க நேரம் இருக்காது பெருமானாரே சொல்லுகிறார்கள் தன் பாத்திமாவை பார்த்து சொன்னார்கள் பாத்திமா மாஷர் மைதானத்தில் ஒன்னு என்னால் பார்க்க முடியாது பாத்திமா பாத்திமா மகசரிலே உன்னை பார்க்க முடியாது மௌக்கிபிலே உன்னை பார்க்க முடியாது பாத்திமா மீசானிலே உன்னை பார்க்க முடியாது பாத்திமா என்று தன் மகளுக்கு மூன்று இடத்திலே நான் உன்னை பார்க்க முடியாது பாத்திமா என்று சொன்னால் எப்படி ஓடிக்கொண்டிருப்பார்கள் அன்னகும் ஜராதும் முன்தசீர் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் பரத்தப்பட்ட வெட்டிக்கிளிகளைப் போல வெட்டிக்கிளிகள் கூட்டமா வந்தா எப்படி போகும் அதுல எந்த வெட்டுக்கிளி எதுன்னு சொல்ல முடியுமா இதை போல ஒவ்வொருவரும் தன்னிலை என்னாகுமோ தன்னிலை என்னாகுமோ தன்னிலை என்னாகுமோ என்று அலைந்து திரிந்து கொண்டிருப்பார்கள் என்று ஹூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மஹர் மைதானத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள் அந்த மஹரில் இருந்துதான் மௌக்கி போரும் எழுப்பியதற்கு பிறகு எல்லாம் ஒரு மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கும் போது அதற்கு பிறகு அல்லாஹினுடைய ஆர்டர் வரும் இந்த இடத்திலே செல்லுங்கள் மௌக்கி அங்க போய் வரிசையில் நில்லுங்க எவ்வளவு நாள் இருப்பார்கள் பெருமானார் செல்லல்லா அலைஹி சொன்னார்கள் முன்னூறு ஆண்டுகள் நிற்பார்கள் மௌக்கிஃபிலே மனிதர்கள் நிற்கிற வருடங்கள் முன்னூறு ஆண்டுகள் ஒரு நாள் என்பது அல்பு சனத்தி மிம்மா தகுத்தும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு சமம் அங்க இருக்கிற ஒரு நாள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு சமம் அப்ப நீங்க ஆயிரத்தை பெருக்கு முன்னூறு ஆண்டுகள் போட்டு கணக்கு போட்டுக்கங்க எவ்வளவு நாள் இருக்க வேண்டும் சாப்பிடாமல் குடிக்காமல் நம் நிலை என்னாகவோ நம் நிலை என்னாகவோ அல்லாஹ் அந்த தாக்கத்தை கொடுப்பான் நின்று கொண்டிருப்பார்கள் மௌக்கிஃப் அந்த நேரத்திலே தான் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கணக்கு கொடுப்பதற்காக நிற்கிறார்களே மௌக்கிஃப் அந்த வரிசையிலே நிற்கிற பொழுதுதான் சூரியன் இருக்கிறதே அவனுக்கு அருகாமையிலே நிறுத்தப்படும் அந்த நாள் யாருமே எல்லோரும் வேர்வையிலே மூழ்கி இருப்பார்கள் அந்த மௌக்கிஃபிலே தான் அல்லா ஜல குத்தாலா ஒரு நிழலை வைத்திருப்பான் ஏசி ரூம் வச்சிருப்பான் அல்லாஹ் நிழலை வைத்திருப்பான் யாருக்கு ஏழுவர்களுக்கு யோமும் அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால் லா இல்ல அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே இருக்காது அந்த இடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானகுத்தலா ஏழே ஏழு பேர்களுக்கு மௌக்கிஃபிலே நிழல் கொடுப்பான் யார் அந்த ஏழு பேர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் இமாமுன் நேர்மையாக நடக்கக்கூடிய தலைவன் அது வீட்டு தலைவன் முதல் நாட்டு தலைவர் வரை அத்தனை பேர்களையும் எடுத்துக்கொள்ளும் நேர்மையாக நடக்கக்கூடியவர்கள் காத்தம் தாய் எப்படி நடந்தார் உமர் அலி அல்லா எப்படி நடந்தார்கள் உமர் அப்துல் அஜீஸ் எப்படி நடந்தார்களோ அதை போல நடக்கக்கூடியவர்கள் ஆத்தம் தாய் தலைமை பதவிக்கு வருகிற பொழுது அரசு பதவிக்கு வருகிற பொழுது சொன்னாரா ஆறு மாச காலம் எனக்கு காது கேட்காதே காரணம் மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்ன ஆனதோ தெரியவில்லை என்று சொல்லிவிடுகிறார் காது கேட்காது ஆறு மாதத்திற்கு பிறகு கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து எந்த அளவிற்கு கொடுக்கிறார் தன் இடத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் வந்து கேட்பவர்களுக்கு இல்லை என்பதல்ல எல்லாம் கொடுத்து கடைசியிலே ஒன்றுமே இல்லாத நேரத்திலே ஒரு குதிரை இருக்கிறது கேட்டாலும் கொடுப்பீங்களா சாத்தம் தாய் சொன்னாராம் என்னுடைய நிலைமையை தெரிஞ்சுதான் வந்திருக்கிறீங்க நீங்க என்னிடத்துல எது இருந்தால் என்னிடத்துல எது இருக்கிறதோ அதை கேளுங்கள் நான் கொடுக்கிறேன் என்கிற பொழுது காத்தம் தாய் இடத்திலே சொன்னார்களாம் உங்கள் வீட்டுக்கு வெளியே நிற்கிறதே ஒரு குதிரை அந்த குதிரையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற பொழுது அது என்னால் முடியாது என்கிறார் என்ன காரணம் எதை கேட்டாலும் இருப்பதை கேட்டால் கொடுப்பேன் என்கிறீர்களே நாங்கள் இருப்பதை தானே கேட்கிறோம் வீட்டுக்கு வெளியே இருக்கிற குதிரையை தானே கேட்கிறோம் என்கிற பொழுது நீங்கள் உள்ளே வருகிற பொழுது அந்த குதிரை அறுக்கப்பட்டு விட்டது உங்களுக்கு சமைப்பதற்காக என் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் வெறுங்கையோ குதிரையோடு செல்லக்கூடாது என்று சமைப்பதற்காக அது அறுக்கப்பட்டு விட்டது இப்பொழுது அந்த குதிரையும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிற அந்த ஹாத்தம் அரசியலுக்கு வருகிற பொழுது தலைவராக ஆகிற பொழுது எனக்கு காது கேட்காது என்கிறார் உண்மையிலே கேட்கும் எதற்கு அப்படி சொன்னார் என்று சொன்னால் காது கேட்காது என்றால் தான் அடுத்தவர்களின் விஷயங்களை எல்லாம் தன்னிடத்திலே கொண்டு வர மாட்டார்கள் இந்த காது கேட்காதாலே இவர்கிட்ட சொல்லி என்ன என்று சொல்லுவார்கள் இரண்டாவதுக்கு எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது என்னவென்றால் காது கேட்காத ஆளுன்னு சொல்லி எனக்கு முன்னாடியே என் குறைகளை எல்லாம் சொல்லுவார்கள் அதை பார்த்து நான் திருந்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் சொன்னேன் என்று சொல்லுகிறாரே அதை போன்று அரசர்கள் எல்லாம் நீதமானவர்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்திலே உண்டா இந்த இமாமை ஆதில்கள் அனைவரும் இவர் ரசூல்லாவுக்கு முன்னால் வாழ்ந்தவர் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் ஆட்சி செய்தார்களே எப்படி ஆட்சி செய்தார்கள் இறக்கிற பொழுது செல்வந்தர் அரசு குடும்பத்திலே பிறந்தவர் இருக்கிற மகன் பதினோரு அல்லாஹுவை நினைச்சு அழுகக்கூடியவராக இருப்பார் இந்த மனிதர் அரிசி நிழலுக்குள்ளே இருப்பார் தனிமையில உட்கார்ந்து அல்லா நான் இவ்வளவு பாவம் செய்து விட்டேன் யா அல்லா என்று அல்லாஹுவிடத்திலே அழுது அழுது பாவ மன்னிப்பு கேட்பாரே இவர் அரிசி நிழலிலே இருப்பார் நான்காவதாக பெருமானார் சொன்னார்கள் கல்வும் மசாஜித் ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் பள்ளியோட சம்பந்தமாக இருக்கும் அவர் வெளியே போனாலும் கூட அவருடைய உள்ளம் பள்ளிக்குள் இருக்கும் உங்களுக்கு நேரம் வந்துருச்சா நுகருக்காக வேண்டி செல்ல வேண்டுமே அசருக்கு செல்ல வேண்டுமே மகிழ்வு செல்ல வேண்டுமே தொழுகைக்கு செல்ல வேண்டுமே பள்ளியோடே உள்ளம் இருக்கும் அவர் வெளியே இருந்தாலும் பள்ளிக்குள்ளே உள்ளம் இருக்கும் இவர் நாளை மறுமையிலே அந்த மௌக்கிஃபிலே சூரியன் அருகில் இருக்கிற நேரத்திலே அரிசி நிழலுக்கு கீழே இவர் இருப்பார் அரிசி எவ்வளவு பெருசு அல்லாஹுடைய சிம்மாசனம் அந்த நிழல் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் உலக பணக்காரன் அவன் வீட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும் உலக பணக்காரனுடைய வீட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும் இன்றைக்கு அல்லாஹுவினுடைய அரிசிக்கு கீழே எப்படி இருக்கோ கொஞ்சம் கற்பனை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அவ்வளவு நியமத்துக்கள் நிறைந்த அந்த அரிசியினுடைய நிழலிலே இவர்களுக்கு நிழல்களுக்கும் பெருமானா சல்லல்லாஹு அலிவசரம் என்பவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஐந்தாவதாக சொன்னார்கள் ஒரு மனிதன் அல்லா ஜல்ல சாணுகத்தால் அவருக்கு அரிசி நிழலி கொடுப்பான் யார் என்றால் வலதுகை செய்கிற தர்மம் இடதுகை தெரியாது அந்த அளவிற்கு ரகசியமாக செய்து விட்டு செல்கிறாரே இவர் அரிசி நிழலுக்கு கீழே இருப்பார் அடுத்து பெருமானார் சல்லல்லாஹு அலிவசலம் சொன்னார்கள் ரெண்டு மனிதர்கள் முகப்பத்துக் கொள்கிறார்கள் எதற்காக பாசம் எதற்காக நேசம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக வாஹிதுன் ஃபில் மஷ்ரிக் வ வாஹிதுன் ஃபில் மக்ரிப் ஒருத்தர் மஷ்ரிக்கில் இருப்பார் ஒருத்தர் மக்ரிபில் இருப்பார் ஆனாலும் பாசப்படுகிறார் நேசப்படுகிறார் சுதேசியை பார்த்தவங்க யாராவது உண்டா இல்ல பார்த்திருக்கலாம் பேசி பேசினது இருக்காது அதே நேரத்தில் இறந்து போயிருக்கக்கூடிய வாசித்தை பார்த்தவர்கள் உண்டா பார்த்திருக்கலாம் பேசி இருக்காதவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் பாசம் வந்து விட்டால் அல்லா சாணகுத்தா ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா சேர்த்து நாளை அரசினுடைய நிழலுக்கு கீழே இவர் தான் உங்களை ரொம்ப பிரியப்பட்டாரு என்று சொல்லி ரெண்டு பேர்த்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்தி நண்பர்களாக மாற்றி தருவான் அரிசி நிழலுக்கு கீழே இந்த நண்பர்களின் சந்திப்பை அல்லா உருவாக்குவான் பெருமானார் செலவாக அழிவு வஸல்லம் என்பவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஏழாவதாக கடைசியிலே சொன்னார்கள் ஒரு பெண்மணி ஒருவரை தவறுக்கு அழைத்து தவறுக்கு அழைக்கிற பொழுது இன்னி நான் அல்லாவை பயப்படுகிறேன் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று யார் ஒதுங்குகிறார்களோ இவர்கள் அரிசி நிழலுக்கு கீழே இருப்பார்கள் ஹுமான் நபியுல் கோமான் சல்லல்லாஹு அழிவு செல்லம் அன்னவர்களை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எப்படி அந்த மௌக்கிஃப் இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் மோக்கிப் முடிந்ததற்கு பிறகு அந்த வரிசையில நிக்கிறாங்களே இவர்களுக்கு கேள்வி கேட்கப்படும் அந்த நாளைக்கு பேர் தான் யோமுல் ஹிசாப் அந்த மௌக்கிஃபில நின்று கொண்டிருக்கிற பொழுது முன்னூறு ஆண்டுகள் நிற்பார்கள் அதற்கு பிறகு ஒரு நாள் அந்த நாள்ல எல்லோருக்கும் கேள்வி கணக்கு யோமுல் ஹிசாப் அதற்கு அரபியில இன்னொரு பேரும் உண்டு யோமுல் மஸ்அலா கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறனா இந்த நாள் அல்ல யார்கிட்ட கேள்வி கணக்கு கேட்பான் உலகத்தில் இருக்கிற எல்லோரிடத்தில் லௌகுல் மஹ்ஃபூல் இடத்தில் அல்ல கேட்பானோ லௌகுல் மஹ்ஃபூல் இடத்தில் பெருமானார் சொன்னார்கள் லௌஹே உன்னிடத்திலே கொடுத்த அமானிதத்தை நீ நிறைவேற்றினாயா நான் நிறைவேற்றேன் சாட்சியை குடும்பம் அல்ல சாட்சியை கொடு என்று கொள்கிற பொழுது ஜிப்ராஹில் அலி சலாத்து வசலாம் அழைக்கப்படுவார்கள் விகாயில் அலி சலாம் அழைக்கப்படுவார்கள் அழைக்கப்பட்ட அல்லாஹ் கேட்பான் அது சரியாக உங்களிடத்திலே தகவல்களை கொடுத்ததா என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் தகவல்களை கொடுத்தது என்று அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள் அதற்கு பிறகு கேள்வி முடிக்கும் அதற்கு பிறகு லவ் அழுது அழுது இடத்திலே துவா செய்யுமாம் லவ்குல் மாஃபூல் அல்லாஹ் நான் உன்னிடத்திலே தப்பித்து விட்டேனே நான் உன்னிடத்திலே தப்பித்து விட்டேனே என்று லவ் அழும் மலக்குகளை அல்லாஹ் அழைப்பான் ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அழைப்பான் இந்த சக்தி உள்ள மலக்கு அல்லாஹ் அழைத்து உன்னிடத்தில் எல்லா நபிமார்களுக்கும் தகவலை அனுப்பினேனே அதிலே மோசடி செய்தாயா சரியாக நிறைவேற்றினாயா அல்லாஹ் சரியா நிறைவேற்றிட்டயா அல்லா எல்லா மலக்குகளையும் அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் அல்லா அழைப்பான் சாட்சி கேட்பான் சரியாக நிறைவேற்றினாரா என்று கேட்பான் எல்லோரும் ஆமாம் சொன்னதற்கு பிறகு அலி இஸ்லாம் சஜிதாவிலே விழுந்து அழுவார்களாம் அல்லா அல்லாஹ் நான் தப்பித்து விட்டேனே நான் தப்பித்து விட்டேனே எல்லா மலக்குகளும் எல்லா மலக்குகளும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்களை நிறைவேற்றி தப்பித்த ஆனந்தத்திலே இருப்பார்கள் சஜிதாவிலே விழுந்து அழுவார்கள் கடைசியில் அல்லாஹ் நபிமார்களை அழைப்பான் நபிமார்களை அழைப்பான் நூகலகி சலாத்த அழைச்சு நல்லா கேட்பான் நூகே ஏகத்துவத்தை சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னாயா யாழ்லா ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் எடுத்து சொன்னேன் ஆயிரே சமுதாயத்தை கூப்பிடுவான் இந்த பாவி பசங்களுடைய நிலையை பாருங்க சமுதாயத்தை அல்லா கூப்பிடுவான் நூகல ஈஸ்வராத்தினுடைய கவுத கூட்டுட்டு இவர் வந்து எச்சரிக்கை செஞ்சாரா வலாநாத்தி வலா நாத்தி நதீர் எங்களிடத்துல எந்த எச்சரிக்கை செய்யற ஆள் வரல வலா நாத்தினா ஒரு ஆள் கூட வரல நூகு பொய் சொல்றாருன்றான் நபிக்கே இந்த நிலை நூகு பொய் சொல்றார் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பாடுபட்ட அந்த நபியை பார்த்து சொல்லிவிடுவான் இந்த சமுதாயம் பொய் சொல்றாங்க இந்த நேரத்துல அல்லா ஜலஷானு நூகலகி சலாமிடத்திலே இவர்களுக்கு நான் எத்தி வைத்து விட்டேன் நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் என்பதற்கு சாட்சியை கொண்டு வாருங்கள் என்கிற பொழுது நூகலகி சலாம் யாரை பிடிப்பார்கள் உம்மத்தே முகம்மதே நீங்கள் வாருங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்பார்கள் நீங்கள் வாருங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்பார்கள் அதனால் தான் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறான் உம்மத்தை வசத்தா நடுநிலை சமுதாயம் எல்லோருக்கும் சாட்சி சொல்லுகிற சமுதாயம் கடைசியில இந்த உம்மத்தை முகமதியாதா செஞ்சு எல்லோருக்கும் சாட்சி சொல்லுவார்கள் நூகலை வந்தாங்க அவர்கள் எத்தி வைத்தார்கள் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த சாட்சிகளை எல்லாம் சொல்லப்படும் ஒவ்வொரு நபியாக அழைக்கப்படும் சில நபிமார்களுக்கு ஏற்றுக்கொண்டால் ஒரே ஒருத்தன் தான் இருப்பான் சில நபிமார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களுக்கு கேள்வி கணக்கு நடக்கும் அதுல அந்த நபியோடு ஈமான் கொண்ட ஒரு ஆள் இருப்பார் அவர் மட்டும் நபியோடு சொர்க்கத்திற்கு செல்வார் பெருமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அன்னவர்களையும் கேள்வி கணக்குக்காக பெருமானார் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களிடத்திலே கேள்வி கணக்கை கேட்க வேண்டும் என்பதற்காக பெருமானாரையும் பெருமானாரது உம்மத்துகளையும் அல்லாஹ் ஜல்ல சானகுத்தால் அழைப்பான் பெருமானாருக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் அல்லாஹ் கொடுத்திருக்கிற பாக்கியம் அங்கே உங்களுடைய உங்களிடத்திலே நான் என்னுடைய ரிஷாலத்தை எத்தி வைத்து விட்டேனா என்கிற பொழுது எல்லா முஸ்லிம்களும் எல்லா காவிர்களும் சொல்லுவார்கள் அத்தேகையா ரசூலல்லா நீங்கள் ரிசாலத்தை எத்தி வைத்து விட்டீர்கள் நாயகமே நசகத்தை யார சூழல்லா உபதேசம் செய்தீர்கள் நாயகமே ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் சொல்லுவார்கள் கபில்னா நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஈடேற்றம் பெறுவார்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தலையிலேயும் அடித்துக் கொள்வார்கள் நெஞ்சிலே அடித்துக் கொள்வார்கள் என்று கோமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலிவ செல்லம் என்பவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அங்க எல்லோருக்கும் கேள்வி கணக்கு உண்டு அல்லாஹ் குரான்ல சொல்லுகிற பொழுது சும்மல துஸ் அலுன்ன யோம இதின் அதுக்கு பின்னாடி நபிமார்கள்ட்ட கேள்வி கணக்கு கேட்டு இனி தனி மனித கேள்வி கணக்கு ஆரம்பமா தனி மனிதர்களுக்காக வேண்டிய அல்லாஹ் கேள்வி கணக்கை தொடங்குவான் எத்தனை லட்சோப லட்சம் மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் கேள்வி கணக்கு சும்மல துஸ் அலுன்ன யோம இதின் அனின் அல்லாஹ் இதத்தான் குரான்ல சொல்றான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதினோரு மணிக்கு பள்ளிவாசலுக்கு போறாங்க அவுபக்கர் அலி அல்லாஹுத்தலா இருக்கிறாங்க என்னங்க இந்த நேரத்துல பள்ளிவாசல்ல இருக்கீங்க நாயகமே பசி அதனால வந்துட்டேன் நாயகமே பெருமானாரை பார்த்து அவுபக்கர் அலி கேட்டாங்க என்ன இந்த நேரத்துல பெருமானாரும் சொன்னாங்க பசி அதனால நான் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறேன் உமரே ஃபாரூக் அலி எல்லாம் வர்றாங்க என்னங்க இந்த நேரத்துல பசி அதனால நான் வந்திருக்கிறேன் இப்ப பசி எடுத்தால் சகாபாக்கள் பள்ளிக்கு வருகிற பழக்கம் உண்டு எல்லாம் சேர்ந்து அபு ஐயூபுல் அன்சாரி அலி அல்லாவினுடைய வீட்டுக்கு சென்றார்கள் அவர்களுடைய வீட்டிலே மனைவி மட்டும் இருக்கிறார்கள் அபோ யூபுல் அன்சாரி இல்ல நாயகம் செல்கிற பொழுது நாயகமே வாருங்கள் அவர்கள் அபோ அபூ அன்சாரி வருகிற நேரம் தான் நாயகமே என்று சொல்லி வீட்டில் இருக்கிற சில பேரித்தம்பளங்களை கொடுக்கிறார்கள் அபோ அயூபுல் அன்சாரி தோட்டத்துக்கே சொந்தக்கார சாவி பேரித்தம் குழையோடு வருகிறார்கள் பெருமானாரிடத்திலே கொண்டு வந்து வைக்கிறார்கள் எல்லாம் சாப்பிடுறாங்க பசியோடு இருக்கிற சகாபாக்கள் அவங்க என்னைக்குமே வயிறு புடைக்க நம்மள மாதிரி கழுத்து வரைக்கும் சாப்பிடுற பழக்கம் எல்லாம் எந்த சகாபிக்குமே கிடையாது கொஞ்சம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுக்கு பிறகு பெருமானார் செல்லல்லாஹு அலிவ செல்லம் சொன்னார்கள் சும்மல துஷ் அலுன்ன யோம இதின் இந்த நியமத்தை பற்றியும் நாளைக்கு மறுமை நாளையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படும் இதற்கும் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்றார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலிவ செல்லம் உமரடி எல்லாம் கேட்டாங்களா இதுக்கு கூடவா நாயகமே பதில் சொல்ல வேண்டும் என்று இதற்கும் பதில் சொல்ல வேண்டும் நாளை வறுமையிலே அல்லாஹ் கேட்பான் அந்த யோமுல் ஹிசாபிலே உனக்கு எண்பது வயதை கொடுத்தேனே எண்பது வயசை எப்படி கழிச்சே நல்லா கேட்பான் எண்பது வயதை நீ எப்படி கழித்தாய் பதில் சொல்லியாக வேண்டும் கபரஸ்தான்ல போட்டிருப்பாங்க அப்துல் காதர் பாய் போட்டு பிறந்த வருடம் நடுவில் ஒரு கழித்தல் இறந்த வருடம் அவ்வளவுதான் வாழ்க்கையை கழித்திருக்கிறார் வாழ்க்கையிலே கூட்டியதில்லை வாழ்க்கையிலே பெருக்கியதில்லை இல்லை வெறும் கழித்து மட்டும் தான் வாழ்ந்திருக்கிறாயா உண்டு கழித்து வாழ்ந்திருக்கிறாயா உடித்து கிழித்து வாழ்ந்திருக்கிறாயா அல்லாஹ் கேள்வி கேட்பான் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ என்ன நல்லதை செய்தாய் எண்பது வருஷத்துல நீ என்னென்ன நல்ல பதில் செய்தாய் ஒவ்வொரு வினாடிக்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும் அடுத்து எல்லாம் கேட்பான் உடம்ப பத்தி கேட்பான் உனக்கு ஆரோக்கியமான உடலை கொடுத்தேனே வாழ்வதற்கு தேவையான உடலை கொடுத்தேனே அந்த உடலை நீ எப்படி செலவழித்தாய் ஹீமாபுலா என் சோதனைகளிலே நீ என்ன செய்தாய் என்னை புகழ்ந்தாயா ஏசினாயா பேசினாயா என்ன செய்தாய் அல்லாஹ் கேட்பான் என்ன பதில் சொல்ல முடியும் அடுத்து அல்லாஹ் கேட்பான் உனக்கு கல்வியை கொடுத்தேனே அந்த கல்வியின்படி நீ அமல் செய்தாயா அல்லாஹ் ஜல்ல ஷானகு கேட்பான் கல்வியை கொடுத்தேனே அந்த கல்வியின்படி அமல் செய்தாயா என்ன பதில் சொல்ல முடியும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கல்வி அல்லவா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஒருத்தர் டாக்டர் ஆக்கி இருக்கிறான் உனக்கு மருத்துவத்தை கொடுத்திருக்கிறேனே நீ சமுதாயத்துக்காக என்ன செஞ்ச உன்னை இன்ஜினியர் ஆக்கியிருக்கிறேனே சமுதாயத்துக்காக என்ன செஞ்ச உன்னை ஐஏஎஸ் அதிகாரியாக ஆக்கினேனே என் சமுதாயத்திற்காக ஹபீபின் உம்மத்துக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்ல முடியுமா புஸ்தகத்தை விலை கொடுத்து வாங்கலாம் புத்திய விலை கொடுத்து வாங்க முடியுமா அல்லாதான கொடுத்தான் புத்தியை இதை கொடுத்தவன் நான் நீ என்ன செய்தாய் என்று கேட்டால் என்ன அமல் செய்தாய் என்று கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் இந்த கேள்விகள் எல்லாம் அங்கே கேட்கப்படும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி முன்னாடியே கோணார கொடுத்துட்டாங்க நீங்க கோணார் இல்லாம சில பேர் பதிலே எழுதுறது இல்ல பரீட்சை எழுதுறது இல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வி கேட்கப்படும் அதற்கு பதிலை தயார் செய்து கொள்ளுங்கள் கொடுத்து விடுகிறார்கள் அடுத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கேட்பான் உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்தேனே ஐநைக்கு தசபா அதை நீ எப்படி சம்பாதித்தாய் ஃபீம எந்த வழியிலே செலவழித்தாய் அல்லாஹ் என்ன பதில் சொல்ல முடியும் எப்படி சம்பாதித்தாய் சொல்ல முடியுமா அல்லாட்ட எல்லா எல்லா வழிகளும் அவனுக்கு தெரியும் கேள்வி எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி பதவியாளர்களை அல்லா ஜல்ல சாணவத்தால் அழைத்து கேட்பான் உனக்கு பதவியை கொடுத்தேனே பதவி என்பது என்னை சம்பந்தப்பட்டது உலகம் எனக்கு சொந்தமானது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் எனக்கு சொந்தமானது என் பூமியிலே ஆளுகிற அதிகாரத்தை என் அதிகாரத்தை உனக்கு விட்டுக் கொடுத்தேனே நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான் நீ மக்களுக்கு என்ன செய்தாய் பதில் சொன்னால் அடுத்த அடி நகர முடியும் இல்லை என்றால் நகர முடியாது அதோட நிறுத்தல பெருமானார் செல்லல்லா ஒளி வசல சொன்னாங்க ஒருபடி மேலேறி சொன்னார்கள் ஒவ்வொரு எட்டுக்களை பற்றியும் அல்லாஹ் கேட்பானாம் ஒவ்வொரு எட்டுக்கள் ஒரு மனிதன் எட்டு வைத்து நடக்கிறானே இதை பற்றி அல்லா ஜலசான குத்தலா கேட்பான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவன் கண்ணிலே போடுகிற சுருமாவை கூட அல்லா கேட்பான் நீ சுருமா போட்டு போனியே எதுக்கு போன பதினெட்டு வயசுல சுருமா போட்டு அத்தை தடவிட்டு போனியே எதற்கு நல்ல காரியத்துக்கு போனியா கெட்ட காரியத்துக்கு போனியா எதுக்கு போன அல்லா கேட்பான் பெருமானார் சல்லாஹு அலிவசலம் என்பவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அதோடு பெருமானார் சல்லாஹு அலிவசலம் நிறுத்தவில்லை அல்லா ஷானு குத்தாலா குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலூனான் ராயத்திகி ஒவ்வொருவருமே அவர்களுடைய பொறுப்பை பற்றி கேட்கப்படுவார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்புகளை பற்றி கேட்கப்படுவார்கள் என்னென்ன செய்யப்பட்டீர்கள் என்னென்ன செய்தீர்கள் சரியாக செய்தீர்களா இல்லையா என்ற பொறுப்புகள் எல்லாம் சரியாக கேட்கப்படும் அதற்கு சரியாக பதில் சொன்னால் அடுத்த கட்டம் இல்லை என்று சொன்னால் நரகத்திற்கு சொந்தக்காரராக மாறிவிடுவார்கள் இதெல்லாம் எதிலே நடந்து கொண்டிருக்கும் மௌக்கிஃபுக்கு பிறகு யோமுல் ஹிசாபிலே நடக்கும் யோமுல் ஹிசாபுக்கு பிறகுதான் மீசான் நம்முடைய அமல்களை நிறுக்கிற என கேள்விக்கு பதில் சொல்றத வச்சுதான் இவர் சொர்க்கத்தில் எத்தனைக்கு படித்தரத்தில் இருப்பார் இவர் நரகத்தில் எந்த படித்தரத்தில் இருப்பார் என்பது யோமுல் ஹிசாபுக்கு பிறகு நிறுத்து முடிவு செய்யப்படும் மீசானிலே முடிவு செய்யப்படும் உமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மீசானிலே மூணு பார்ட்டிகள் இருப்பார்களாம் மீசானிலே மூணு பார்ட்டிகள் ஒண்ணு ஆக பாவ செஞ்சவன் அவனெல்லாம் அல்லாஹ் சொல்லிடுவான் மீசானுக்கு எடுத்து போடுவான் தூக்கிட்டு போயிருங்க நரகத்துக்கு நாசமா போனவே மீசானுக்கு எடுத்து போடுவான் தூக்கிட்டு போயிருங்க நரகத்துக்கு இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள் அல் ஹம்மாதூன் அல் ஹம்மாதூன் பெருமானார் சொன்னார்கள் நிறைய நன்மைகளை கொண்டு வந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் செல்லல்லா அலைஹி வசலம் இந்த உம்மத்துக்கு மட்டும் ஹாசா சொல்றேன் சில விஷயங்களை பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள் மீசானை கனப்படுத்தக்கூடியதை நான் சொல்லட்டுமா என்றார்கள் பெருமானார் இந்த சமுதாயத்துக்கு உலகத்தில் எந்த நபியும் சொல்லிக் கொடுக்காத சில ரகசியங்களை பெருமானார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் மீசானை கனப்படுத்தக்கூடியதை நான் சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் புகாரியினுடைய கடைசி ஹதீஸ் இந்த ஹதீஸ் தான் கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் சொல்லுவதற்கு ரொம்ப லேசான ரெண்டு வார்த்தைகள் ரெண்டே ரெண்டு வார்த்தை சொல்லுவதற்கு லேசான ரெண்டு வார்த்தைகள் அதே நேரத்தில் சக்கீலத்தானி ஃபில் மீசான் திராசில ரொம்ப வெயிட்டான உலகம் வானம் பூமி இதை விட வெயிட்டான ரெண்டு வார்த்தைகள் அதே நேரத்தில் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் அந்த வார்த்தையை சொன்னா அல்லாஹ் ரொம்ப காதல் கொள்வானா அல்லாவை நாம் காதலிக்கிறோம் இது வேறு விஷயம் அல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்டால் நம்மை காதலிக்கிறான் இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லட்டுமா என்று சகாபாக்கள்கிட்ட கேட்கும் போது எல்லா சகாபாக்களும் நபியே நாயகமே முதல்ல அதை சொல்லுங்க நாயகமே உள்ளமெல்லாம் துடிக்கிறது நாயகமே சொல்லுங்கள் நாயகமே என்கிற விருது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் இதை சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டம் ஒரு நாளைக்கு ஒரு நூறு முறை சொன்னா அந்த மீசான்ல எவ்வளவு நன்மைகள் எவ்வளவு நன்மைகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் மீசானை கனப்படுத்தக்கூடியதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று இதை பெருமானா சொல்லிக் கொடுக்கிறார்கள் அடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்றை சொல்கிறார்கள் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் தம்லானில் மீசான் வெறும் அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு வார்த்தை சொல்றது மீசானையே நிரப்பிவிடும் மீசான பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாவுடைய அல்லாஹ்வுடைய எப்படி இருக்கும் கொட்டிக்கடையில இருக்கிற மாதிரியா இருக்கும் அல்லாவுடைய திராசுல பூமியையும் வைக்கலாம் வானத்தையும் வைக்கலாம் ஏழு பூமி ஏழு வானம் எல்லாத்தையும் முடிக்கும் அந்த திராசு ஃபுல்லாத்தையும் நன்மையால் நிரப்பக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது அதுதான் அல்ஹம்துலில்லா தம்லா அல்ஹம்துலில்லா தம்ல உல் மீசான் மீசானை நிரப்பிவிடும் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் செல்லல்லா அலைஹி மூணாவதாக பெருமானா செல்லல்லா அலைஹி சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட கேட்டாங்களா யா அல்லாஹ் யாருக்குமே சொல்லித்தராத தராத ஒரு திக்ர எனக்கு சொல்லிக் கொடு அத சொன்னா அதை விட மீசான நிரப்புறது வேற எதுவுமே இருக்கக்கூடாது அவ்வளோ ஒரு ஆற்றல் படைத்த ஒரு திக்கரை எனக்கு சொல்லிக் கொடு என்கிற பொழுது அல்லா ஜல்ல சான குத்தலா சொல்லி கொடுத்தான் லா இலாக இல்லல்லா இதுதான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கல அல்லா அல்லா சொன்னா இதர் ஆற்றல் உலகத்தில் எதற்கும் கிடையாது லா இலாக இல்லல்லாவை ஒரு தட்டிலே வைத்து உலகத்தை இன்னொரு தட்டிலே வைத்தால் லா இலாக இல்லல்லா என்பதுதான் இடைக்கணமாக இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானகுத்தலா மூசா அலைஹி ஸலாத்திற்கு சொன்னானே அந்த லா இலாஹ இல்லல்லா என்றார்கள் கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார்கள் மாமின் மின் அஸ்கலு மினல் ஹுஸ்னில் ஹுலுக்கி அழகிய குணத்தை விட மீசானை சிரமப்படுத்தக்கூடியது பாரமாக்கக்கூடியது எதுவுமே இல்லை என்றார்கள் நல்ல குணத்தோடு நீங்கள் நடந்து கொண்டால் அது மீசானை கனப்படுத்தி விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தும் பேசுகிறார்கள் பெருமானார் உங்களுக்கு லேசான ரெண்டு விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன் அதை செய்யுங்கள் உங்களுடைய மீசானை குணப்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய மீசானை பாரமாக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி குழுக்கை சொல்லுகிறார்கள் அதற்கு பிறகு தூணு சுந்து நீங்க கண்டதையெல்லாம் பேசாதீங்க கொஞ்சம் மௌனத்தை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஹூமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலிவசலம் தூளு சுமத்து நீண்ட நேரம் நீங்கள் மௌனமாக இருங்கள் என்று பெருமானார் கற்றுக் கொடுக்கிறார்கள் அடுத்தும் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் என்பவர்கள் விடவில்லை மீண்டும் மீதானை கனப்படுத்தக்கூடியதை சொல்லட்டுமா போர்க்களத்திற்கு செல்லுகிறான் என்றால் ஒருவன் போருக்கு செல்லுகிறான் என்றால் அவனுடைய குதிரையினுடைய சாணை விட்டை எல்லாம் நிறுத்தி அல்லா ஜல்ல சானகுத்தலா மீதானிலே கொடுப்பான் பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அடுத்து இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் செல்லல்லாஹு அலிவசலம் சொன்ன வார்த்தை ஒழு செய்து விட்டு துணைக்காதீர்கள் பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம் ஒளிச்சு வச்சுட்டு தொடங்க மாட்டாங்க ஏன் நாயகமே என்று கேட்கிற பொழுது மீசானிலே அல்லா நிற்கிற பொழுது நான் ஏன் இந்த எடையை குறைக்க வேண்டும் ஒவ்வொரு சொற்றையும் அல்லாஹ் ஜல்ல ஷானகுத்தாலா மீசானை நிரப்பும் சாதனமாக ஆக்கியிருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இப்படி மீசானை குணப்படுத்த மீசானை நிரப்பக்கூடிய சிக்கலாக்கக்கூடிய நிறைய செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இதையெல்லாம் பெற்று ஹம்மாதூன்களாக சொர்க்கத்துக்குள்ள நுழைவார்கள் மீசானை நிரப்பிக் கொள்வார்கள் நல்லவர்கள் மூணாவது ஒரு பார்ட்டி நல்ல முழு செஞ்சிருப்பான் கெட்ட முழு செஞ்சிருப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானகுத்தாலா அந்த நன்மைகள் ஏதாவது நன்மைகள் இருக்கிறதா பரலு போக சுண்ணத்துகள் இருக்கிறதா அதை போட்டு நிரப்பலாம் நபிர்கள் இருக்கிறதா போட்டு நிரப்பலாம் என்று முடிந்தவரை நிரப்புவான் இல்லை என்றால் தான் அவர்கள் அடுத்த கட்டத்திற்காக வேண்டி ஆமால் நாமாவுக்கு செல்வார்கள் நல்லவர்களுக்கு வலது கையிலே ஆமால் நாமா கொடுக்கப்படும் கெட்டவர்களுக்கு இடது கையிலே ஆமால் நாமா கொடுக்கப்படும் அதற்கு பிறகுதான் சிராத்து முஸ்தகிம் பாலத்தை கடப்பதற்காக செல்வார்கள் நல்லவர்கள் மின்னல் வேகத்திலே கடப்பவர்கள் இருக்கிறார்கள் வேகமாக கடப்பவர்கள் இருக்கிறார்கள் பல வகையிலே கடந்து செல்வார்கள் கெட்டவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று மாணவி சல்லல்லாஹு வழிவு செல்லும் அந்த நரகத்தினுடைய அந்த மறுமையினுடைய மகசருடைய மௌக்கிஃபுடைய அமளி குமணிகளை எல்லாம் மிக அழகாக வடித்திருக்கிறார்கள் எனவே அந்த மீசானை நிரப்புகிற நல்லமல்களை அதிகம் கடைபிடித்து நல்லவர்களாக இறக்கிற வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லோன் அல்லா வழங்குவானாக வாகுரு தாவா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم إنا نسألك من النعمة تمامها ومن العصمة دوامها ومن الرحمة شمولها ومن العافية حصولها ومن العيش رأدا ومن الأمر أسأدا ومن الإحسان أتما ومن الإنعام عما ومن الفضل عدبا ومن اللطف أقربا اللهم كلنا ولا تكن علينا اللهم اختم بالسعادة آجالنا وحقق بالزيادة أعمالنا بالعافية غدونا وعاصالنا ربنا آتنا في الدنيا حسنة حسنة وفي الآخرة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه اللہ محمد محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم